நேஷனுடைய நிறைவாக நீங்க உங்களுடைய கருத்தாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த சினிமா சமூக மாற்றத்தை என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க ராமகிருஷ்ண சார் நீங்க முதல்ல தமிழ் சமூக சினிமா வந்து சமூக மாற்றத்துக்கு ஏதாவது செய்யணும்னா முதல்ல அது ஒரு பெரிய முதலீட்டு படமாக இருந்தது சின்ன முதலீட்டு படமாக மாறணும் யார் வேணுமானாலும் படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விவரணம் இன்னொன்று எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி அரசு திரையரங்கங்கள் வேணும் ஏன்னா ஒரு நல்ல படத்தை காட்டுறதுக்கு இன்னைக்கு திரையரங்கங்கள் கிடையாது எல்லாமே தனியான திரையரங்குகள் இருபத்தஞ்சு பைசா முப்பது பைசாலலாம் நான் வந்து அரசு விதிவிலக்கு பெற்ற வரி விலக்கு பெற்ற படங்களை பார்த்துருக்கேன் அப்படி ஒரு நல்ல திரைப்படத்தை நீங்கள் அரங்கில் போய் பார்க்க முடியாது தமிழகத்தில் கூடிய பெரிய நகரங்களில் எல்லாத்துலேயுமே அரசே ஒரு திரைப்பட ஒரு காட்சியகத்தை உருவாக்குனா அங்கே வந்து நல்ல திரைப்படங்களை காட்ட முடியும் இன்னொன்று யார் வேணாலும் படம் எடுக்க முடியும் அப்படிங்கிற நிலை வரணும் ஒரு பேனா இருந்தால் நான் எப்படி வந்து என்னோட பேப்பரில் வந்து அதை ஒரு கவிதை எழுதிட முடியுமோ அது போல் ஒரு குறும்படம் எடுக்கலாம் ஒரு நீளமான படம் எடுக்கலாம் டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம் திரைப்படங்கிற சாதனம் மக்கள் கலையாக மாறினால்தான் அதில் சமூக விழிப்புணர்வு வரும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் நான் சினிமாவுக்கு வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதில் இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் அப்படின்னு எல்லாம் A class B class C class ஆண்கள் பெண்கள் இப்படி எதெல்லாம் பார்க்கல ஒரு படம் எல்லாத்துக்கும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல படமாக இருக்கணும் பார்க்குறவங்க வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் தான் இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இனிமேலும் நான் வந்து அந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் கால மாற்றங்கள் சில நேரங்களில் வந்து எங்களுக்கே கூட சில ச சில சங்கடங்களையும் சில சர்க்கிள்களையும் உண்டாக்கும் என்ன காரணம்னா இப்போ வர்றது முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற யங்ஸ்டர் தான் சினிமாவுக்கு வர்றான் அந்த முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்ற அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கான் அதில் அஞ்சு பேர் நாலு பேராக சேர்ந்து சினிமாவுக்கு வர்றான் அவங்களுக்கு வந்து அங்கே என்டர்டெயின்மெண்ட் தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அவங்களுக்கு ஸோ அதனால திருப்பி திருப்பி லவ் சீனு ஆக்ஷனு இந்த மாதிரி இருக்கிறதா எடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் அந்த ரசனையும் இப்போ முதல்ல அவங்க சொல்லும்போது சொன்னாங்கல்ல அதுலேருந்தும் கொஞ்சம் ஜனங்களும் கொஞ்சம் மாறுபட்டு வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட் இதெல்லாம் வந்து ஜனங்க ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி படங்களும் தொடர்ந்து வர வர ஆரம்பிக்கும் இல்லை அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அந்த லவ் அந்த ஆக்ஷனு இதுதான் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அதுதான் ஓடுது அப்படிங்கும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா நாங்களே வந்து வேற ஓடாதோ இதுதான் நம்மளும் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு மாயை எங்களுக்கும் வந்துடும் எங்களுக்கு அந்த பயத்தில் வந்து அப்புறம் நம்ம சர்வே பண்ணி ஆகணும் அப்படிங்கும் போது ஓடுறதுக்கு படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுறோம் அதனால் ஜனங்கள் ரசனை அது வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் அது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பழைய படங்கள்லாம் வந்த மாதிரி ஜனங்க ரசனை வந்து இன்னும் அவங்களுடைய ஆதரவு கிடைச்சது அப்படின்னு சொன்னோம்னா மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நாங்களும் பொறுப்புணர்ச்சியோடு தான் இருக்கிறோங்கிறத சொல்லிக்க விரும்புகிறோம் சரி நன்றி சார் நேஷனுடைய நிறைவாக இதுவரைக்கும் தமிழ் சினிமா சமூக மாற்றத்திற்கு உதவி இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நம்ம ரெண்டு பேருமே மிக சுவாரஸ்யமாக பேசினார்கள் நான் ஆரம்பத்திலிருந்து சொன்னது போலவே தமிழ் சினிமா சமூக மாற்றத்திற்கு மிகவும் உதவி இருக்கிறது என்று ஒரு சாரர்கள் பேசினாலும் எந்த மாதிரியான குற்றங்கள் சமூகத்தில் நிகழ்கிறது என்பதை திரைப்படம் காட்டுகிறது திரைப்படத்தை பார்த்துவிட்டு சமூக குற்றங்களை செய்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் இது ஆரம்பத்திலிருந்து சில விஷயங்களை பார்க்க வேண்டும் இது சுதந்திரத்திற்கு முன்பு ஆங்கில படங்கள் மட்டுமே இங்கே திரையிடப்பட்ட காலத்தில் அப்போ சென்னையிலையும் கொல்கத்தாலையும் கல்க பம்பாயில் மட்டுமே இந்த தணிக்கை குழுவினர் இருந்ததுனால அப்போ இந்திய தேசத்திற்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக தணிக்கை குழுவினரால் இது முழுமையாக வணிக படமாக பொழுதுபோக்கு அம்சமாக இருக்க வேண்டும் என்று அன்று தணிக்கை குழுவினர்கள் செய்ததுனால காலம் காலமாக நல்ல கருத்துக்கள் இல்லாத அளவிற்கு வெறும் ஒரு வணிக பொழுதுபோக்காக ஆரம்பித்ததற்கான காரணம் இந்த தணிக்கை குழுவினர் என்று சொல்லலாம் இரண்டாவது விஷயத்தை பார்க்கின்ற போது சினிமா எடுப்பவர்களுக்கு மிக பொறுப்புணர்வு இருக்கிறது நீங்க ஒரு ஈரானிய சினிமாவை போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய கலாச்சாரம் தெரியும் அந்த ஈரானிய சினிமாவில் என்ன விஷயங்கள் சொல்றாங்க என்பது மனசுல ஆழமா பதியும் இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல ஈரான் சினிமாவில் ஒரு சினிமா இயக்குனருக்கு அவர் பேர் ஜாஃபர் பகானி அப்படின்னு பேரு அவருக்கு ஆறு வருடம் சிறை தண்டனையும் இருபது வருடங்கள் நீங்க படமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம்னா பொழுதுபோக்கு என்ற பெயரில் பெண்களை பற்றி தவறாக சித்தரித்ததுனால அவருக்கு ஆறு வருஷம் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க நம்ம ஊர்ல அப்படி ஒரு சிறை தண்டனை கொடுத்தா பாதி பேர் உள்ளதா இருப்பாங்க சரிங்களா ஆகவே இந்த சமூக மாற்றத்திற்கான இது சினிமாவாக இருக்க வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சினிமா என்பது மக்களுடைய ஊடகமாக இருக்கிறதுனால காலம் முழுக்க ரிக்ஷா ஒழிச்சிட்டு மூட்டை தூக்குறாங்க மூட்டை தூக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு சம்பளம் நூறு ரூபாய் கொடுப்பாங்க அந்த நூறு ரூபாயை கூட அவன் சினிமாக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குறான் ஆனா சினிமா என்பது மூட்டை மாதிரி இருக்கிற ஒன்ன தூக்குற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தரும் ஆனா உண்மையாகவே மூட்டை தூக்குறவனுக்கு நூறு ரூபாய் தான் அந்த நூறு ரூபாயும் சினிமாக்கு கொடுக்கிறோம் அந்த நூறு ரூபாய் வாங்கி சினிமா பார்க்கின்றானே அவன் இவனுக்கு ரசிகனாக இருப்பதனால தான் இதனுடைய கோளா இருக்கு ஆகவே இந்த ரசிப்பு தன்மை என்பது காலம் காலமாக மாற வேண்டும் ஆகவே இந்த மாற்றத்திற்கு சமூக மாற்றத்திற்கு எப்படி ஒரு பராசக்தி சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது எப்படி ஒரு கப்பலோட்டிய தமிழன் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது எப்படி ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது கல்கி திரைப்பட மாற்றத்தை ஏற்படுத்தியது ஆகவே இந்த சமூகத்தில் சினிமா என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஆகவே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான இயக்குநர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாக்யராஜ் சார் மாதிரி சில விஷயங்கள்லாம் வேதம் நம்ம இது நம்மால அவ்வளவு பெரிய விஷயத்தை ரொம்ப சாதாரணமா சொல்லியிருப்பாரு ஆக இது போன்ற மாற்றத்துக்கான சினிமா நல்ல சினிமாக்கள் இருக்கிறது அதை நாம் அடையாளம் காண வேண்டும் என்று சொல்லி இந்த காரசாரத்தை இந்த நூத்தி ஐம்பதாவது நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன் இப்போது திரு மேகநாதன் சார் அவர்களை நான் இப்போது மேடைக்கு அழைக்கின்றேன் உற்சாகமாக கரங்களை தட்டி வரவேற்போம் திரு மேகநாதன் சார் இப்போது நிகழ்ச்சிக்கு முடிசூட்டும் தருணம் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய எம் திருநாவுக்கரசு ஐயா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம் உங்களின் பலத்த கரோலிகளோடு இந்த நூத்தி ஐம்பதாவது நிகழ்ச்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குன்னா நிச்சயமா சொல்லுவேன் அந்த ஆரம்பத்திலிருந்து எனக்கு உறுதுணையா இருந்த இயக்குனர் மேகநாதன் சார் தான் அவரை நம்ம மறக்கவே முடியாதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட இடையூறுகள் வந்துச்சு அந்த இடையூறுகள்லாம் வச்சு நீங்க you go head you go ஹெட்னு எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தார் அவருக்கு நான் மறக்க முடியாது எல்லாத்த விட இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு முனைவர் வேணு புருஷோத்தம் ஐயா டாக்டர் ரங்கராஜன் ஐயா இன்னும் கஸ்தூரி வேணு கிருஷ்ணகுமார் இவர்கள் நிறைய பேர் எல்லாருமே சாவித்திரி கண்ணன் ஒரு பத்திரிகையாளர் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களையும் இந்த நேரத்தில் மறக்க முடியாது எல்லாத்த விட தொலைக்காட்சி நிலைய ஊழியர்கள் அது டெக்னிக்கல் சைடா இருந்தாலும் சரி ப்ரோக்ராம் சைடா இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடா இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நன்றி நான் சொல்றேன் இந்த நூத்தி ஐம்பது நிகழ்ச்சியை மக்களுக்காக நான் காணிக்கையாக செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் நன்றி வணக்கம் நன்றி ஐயா ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடியவர்கள் தான் முக்கியமான காரணமா இருப்பாங்க அவங்க பின்னாடி இருக்கிறதுனால தான் நம்ம முன்னாடி இவ்வளவு மகிழ்ச்சியாகவும் பிரகாசமாகவும் பேச முடியும் இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்த அந்த ஒருங்கிணைப்பாளர்களை இப்ப உங்கள் முன் நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் முதலாவதாக